ஓர்மத்தாய் உருவாகி ஆழம்பேர்களை அன்னவசம் செய்யும் உடையாரத்திருந்தா என்றிருவார் பார்வர்க்கு என்றிரம் சொல்லால் செய்வருவாழக்கர சங்கசுமந்திங்கும் நீ கொண்டுள்ள கண்டோர் துளக்கவில்லா வானவரெல்லாம் தொழுவார்கள் அருள்நீர் முடியானை பறையார் மாட மன்னகருகோர் கடகோ நிறைய வல்லார் நீலகத்தம் பிறவாய் தவிர அருள்நீர் முடியானை பறையார் மாட மன்ன கண்ணரை கொண்டு சொல் மனமே விஜய் திருட்டு சேர்த்து அரங்கின் மன்னரை கொண்டு சொல் மாணவி விசை கஞ்சனை தகர்த்தார் சீர்வசித்தாய் என்று செங்கன் ஆரியானல்லால் யாவர் பெருமான் எண்ணயம் கோலமாணிக்கவன் அது பொருளாகிடும் அவனை அமர்ந்தலை இல்லாது ஆதலாமன் உரைகின்றன நல்ல தன்மயறிவரியானாய் தடங்கடல் பள்ளி அம்மாள் திருச்செங்கொன்னூரில் திருச்சித்தாளர்கள் கண்ட அத்திருவழி என்றும் திருச்செய்யகமலர் கண்டம் செவ்வாயம் செவ்வடியம் செய்ய செய்யமுடைய திருச்செய்யமுடைய மாதவம் படைய திகழவன் சிந்தையுடன் சிந்தையுடனானை சிறுநத்தவர்ணான் மறையோர் இசைகளை ஓபி ஏத்தும் திருச்செங்கல்லூர் திருச்சி தாத்தங்கள் அசுரர் வங்கையர் வெங்கோட்டை புகழ்வாரிய படற்படைகளை பெற்ற திருச்செங்கண்டூர் திருச்சித்தாத்தங்கரையாளே நூலாயிரவர் வேடியர்கள் வரியவர் வாழ்வே அமண்டமாயோனை முக்கணம்மானை நான் உங்களை அமர்ந்தேன் திருந்துளகொண்டம்மானை அனலார் படைந்ததன் துறைப்பாற்ற வானின் மேலே செய்த முனைக்க பிறகு மாதாய தாயதாம திருமேனே கண்பாதமையா தாமரனே வாசத்தரம் போல் வருவானே ஒரு நாள் காணவாராயத்தாபவனா வினய கண்ணா கண்கைகால் தூய செய்த மலர்களா சோதிச்சம் வாழ்கிறதா அடியேன் நானே நன்மாட்டலம் வந்தால் இறங்கி ஒரு நாள் தாழ்வாராய் கருணாய் இழுக்க கருமாமானிக்க நாள் நண்பல போல் தசோரி முடிதே சென்னியம்மா சென்னியம்மா மின் வைவோந்த பட்டந்துழாய் I Sakal Jindan Rangka வினையன் கண்ணா என் அண்டவாடா முந்தி வந்தையான் முகமே ஒரு பெண்ணிதான் பந்துழாங்கள் காணந்தோறும் புக்கடல் தேத்தனை பாவா வாராயிரவா அங்கேதான் அந்த இவயம் பத்தம் வல்லார்கள் இங்கே மகிழ்வார் எல்லையம் காலையே

தன்னை நல்லவர்கள் நமக்கே தத்தருள் செய்ய செல்வர்கள் வாழ துறைக்கடைத்தான் என்னுடைய சிந்தையும் வாய்த்த நேசத்தினால் திருக்கடைத்தானத்தை வாசப்பொழில் மண்ணு கோயில் கொண்டார் கோயில் கொண்டான் தன் திருக்கடைத்தானத்தை கோயில் கொண்டான் கோயில் தெய்வமெல்லாம் மதுசூதனம் மாறுவதே தஞ்சை கடைத்தானத்தை ஏத்தையில்லா குறைக்கோள் உள்ளத்து கோவிந்தான் மண்ணின் பொழுது அலங்க தங்கம் மாடன் நிலங்களால் முத்துவன் மாயக்கான திருவடி தோரணர்கள் தனதாய பரியாய பதிகள் தலைச்சிறந்தெங்கெங்கு மாயத்தினால் மண்ணிலே திருங்காடர் திருக்கடை காலத்தில் ஆயர் கதிபலே அற்புதம் நாராயணன் ஹரிராமன் நிற்பதமே இருப்பதம் வைத்து உலகிருமாலை மதில் குருகோர் சடகோபன் ஆயிரத்து பத்து மேலவை வந்தது கடித்தாளத்து உலகிருமாலை மதில் குருகோர் சடகோபன் சொல்ல மேற்பட்ட மேலவை வந்தக்க தம்பியான் தன்னை கண் பண்ணை கீழ் அழைத்து தனைத்தோர் மணலாடி வைத்தவனை வாமனன் தான் இடத்தான் கண்டு கொண்டு எனதேஞ்சாலும் ஊரை வரை அருள் செய்த பெருமான் அருள்தான் அருள்தான் இனியாடைய அருள்தான் இனியாடைய இருள்தான் வீட்டிருந்தான் இது வல்லான என்ன வஞ்சத்து ஆயமானார்க்கு அரியர் இளதமாந்தருவருள் செய்து உலகத்தார் புகழும் புகழ் தாடது காட்டி காட்டு மணிக்கொண்டவன் தேவத்தன் புகழ் சீர்காத்தருவன் பின்னையார்க்கு அவன் தன்னை கொடுக்கிறாரை காக்கொண்டது திருமார் விழாக்கை செவ்வாயுந்தியாயுந்தி வெண்கள் சுடர் குழைதம் போடு செவ்வாய் சுடரும் தமிழ் கொண்பலாய் கொள்ளாய் எனது திருந்தார்

எனதுள்ள தாழ்த்து எய்தேருள்வே நல்ல என்ன போது திருமாலை அடிச்சேர்மகை பண்குருகோ கழகோ சொன்னவாயிரத்து இப்பத்தம் செல்வம் பாயம் சிவந்து கணிந்து உள்ளே வெண்பலகு சுடரிலகு மிளகு ஒன்றங்கலவாளாழியார் ஒருவனடியேனுள்ளார் கண்கள் சிவந்து பெரியவாய் வாயம் சிவந்து அண்டத்தகத்தான் புறத்துள்ளான் பதியேழு வண்டுரைக்கலாம் படியாளன் பரன் இன்ப ஒளியா இன்ப பெருமையார் உணர்விலும் வருவனாய் அவனது அருளால் உணர்வுருட்டு என் உணர்வில் உள்ள இருத்தினேன் அதுவும் அவனது யாரும் எவர்க்கும் முன்னோ தானம் சிவனம் திருமணமாகி பணித்ததனி முதலாள அமுதமாக தேய்த்து என் ஊரில் நின்ன நேர் பயது உணர்ந்து நன்னதே ஒன்னாய் கிடந்தாரும் பெரும்பாள் உழப்பிலதனை உணர்ந்துணர்ந்து இன்பந்தானம் அதுவே இனிமேதானம் பத்தின் யாருமில்லை இல்லத்தாரும் புறத்தாரும் வைத்து கூடினால் ஆடல் பறவை கொடி எம் மாநில வரவணையாக

ஒத்துழைப்பத்தால் அருளைய கேளத்த நம் மன்னர் கருமானிக்கருளும் அருளும் மாய்த்து தந்திருந்த கம்பர் கடனை கீழ் அருளே மாடாம் ஐராம் சிவன் ஓராயிரத்துழைப்பத்தால் அருளையரை கேளத்த நம் மழைத்தொடர்ந்தாமரை காடுகள் போல் திருவாரூவாய் கங்கை புத்திகாருடையாடைகள் அருமாயன் பேரன்னை பேசினாய் அன்னமேதன் மணி தொடர்ந்த அவரை காடுகள் போல் திருவாரூவாய் கங்கை புந்திகாருடைய ஆடைகள் செய்வார் அருமாயன் பேரனை பேச்சிலர் அன்னமேதர் கஞ்செய்க அன்னமேதர் கஞ்செய்க அணிமீதர் மீதும் துண்ணுகோ சுடர் ஞாயிரம் அன்னையம்மாள் சுடர்களும் பல்கலந்தாலயம் பெருமான் புண்ணியம் புழையோர் திருப்புழையோர் புகழும் இவள் நின்னிராப்பகள் புறநேர்களால் பாட்டு எங்கள் திகழ வெறியட செல்வதப்பா சிலங்களில் ஆடி வழங்கினர் சோழைய கரும்பம் பெரும் சென்னடம் சோழ்ந்தோ குட்டநாட்டு திருப்புலியோ இழைகள் அணிவோம் ஆடை உடையும் புது கணிப்போம் நயம் நீர் பெயண்ணி வாக்கு திரணிலாய்க்க திருவருள் மூழ்கிவைகளும் செழிநீர் திருவருள்களும் சேர்ந்தமைக்கு அடையாளம் திருந்த செல்வன் குடை புல்கா வீங்கிழந்தாகமுகேன் அல்லில மணல் வாழை வீண்கடி சூழ்ந்து மணக்கவள் என் சொல்லி துள்ளியன் வடமொழி மறைவானார் வேள்வியுள் நெய்யழல்வான் படைநேரான் பிறவாரிசை மரவேதியருளி வேலையில் நலராம் புலவா மழ்தல் குண்டமா மணிமாட மாளிகை கோல குழாங்கள் தொண்டர் தொண்டர் தொண்டர் தொண்டன் ஆயிரத்துறைவத்தம் நேர்பட்டார் நேர்பட்டார் நெடுமா கடிமை நாயகன் தன் நடிமை நேர்பட்ட தொண்டர் தொண்டர் தொண்டர் தொண்டன் சொலகோ அவனை கருத வஞ்சித்து தடுமான் அவனை கருத வஞ்சித்து தடுமான் தட்டதே கதைகள் முத்தந்தவென்று நினைத்தாயே என் தாமரை கந்திருக்குறளால் உபதனே அவனடியார் சினிமாமனிதராய் என்னையாண்டார் இங்கே இங்கே கிழக்கத்தான் இரமானில மண்ணுடன் செங்கோடத்தவளவாய் செந்தாலை கடனமாய் புலங்கள் வடிவேல் மலர்ந்ததாய் அங்கே விலங்கள் நல்லவாய் வழிபாட்டோடு மாயன் கோலமுடனடி கீழ் சுழிபட்டோடும் ஜோதி வெள்ளத்து இன்பத்திருந்தாலும் ஒளிவட்டோடும் கவியமுதன் வீடு மேலும் புகத்தமுகத்தொழிலாட்டா பொன்னாளி கயன்னி அறிவழிகள் நீண்ட சுடர் உயிரல்லா தகத்தொன்பதம் பொன்னாக பெரிய நிற்கம்படியாய் தான் தோணி புனிமா திரம முதல் வைத்தாய் உலகமோ நம் உழைப்பித்தாய்

அமர்களாடி தந்துவாள் பின் ஒளிதோர் ஒளியோடி மாராயாம கண்மேனி நான்குதோல் அறியார் அறியார் அவர் கேள்விகளாய் செல்வ நல்ல பாட்பாடு பாட்புலகங்கள் ஒன்றில் வந்தான் நிறைந்த அந்த பன்னத்தாண்டு பல கோடி நூலாயிரம் அல்லாண்டு நின்றால் மணிவண்ணா உன் சேவடி தமிழ் காப்பு அடியா வாழன் நின்றாலும் பெருவெங்கியாயிரம் பல்லாண்டு படிவாழி பலமார்கள் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார் சோதி பலத்துறையும் சுடராளியும் பல்லாண்டு படகோர் பக்கம் சர்வதேச రామానుజార్జన్యాజ్ఞా వర్ధనామభివర్ధదా రామానుజార్జన్యాజ్ఞా ప్రతిభాసుకమజ్వలా न्तव्याभिनिर्भूयात्साहिलागहितैषणे श्रीमान् श्रीरङ्ग श्रियमणवद्रवाणुदयं संवर्धया श्रीमान् श्रीरङ्ग श्रियमणवद्रवाणुदयं संवर्धया नमः श्रीशैरनाथाय कृन्देरजन्मने प्रसादरत्तमः प्राप्तगङ्गलयायिने श्रीशैलहृदयामात्र देवत्यादिगुणार्णवम् हीन्द्रप्रभणमहते मया मातरम्